الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم الله من النبي عليه அன்பு சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே அல்லாஹுவை பயந்து தப்புமா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எதிர்த்து நடக்கும்படியான முதலாவதாக எனக்கும் அப்பாவுங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் கற்பித்துக் கொள்கின்றேன் கருணாவை முடித்துவிட்டு தொடர்ந்து வரக்கூடிய ஐயாம கசியக்கூடிய முதலாவது நாளில் நாங்கள் வீட்டிருக்கிறோம் இந்த நாட்களில் நாம் அனைவரும் செய்த அனைத்து நக்கர்மங்களையும் பொருந்திக் கொள்வாராக அமோ செய்து கொள்வாராக அத்துடைய பயணத்தை மேற்கொண்டு எத்துணை லட்சக்கணக்கான மக்கள் அம்மாவுடைய வீட்டை தர்சிப்பதற்கும் அத்துடைய கடமையை நிறைவேற்றுவதற்கும் கூறியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜையும் அல்லா நசீவாக்குவாராக இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் யாரெல்லாம் உரையாடி செய்திருக்கிறார்களோ யாரையெல்லாம் அல்லாஹ் சுகானு தாலா தன் பக்கம் அழைத்துக் கொண்டாரோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து ஒப்புக்கொள்ளப்பட்ட கட்டையும் அவர்களுக்கு நசீவாக்கி அவருடைய குடும்பங்களுக்கு ரொம்ப சுகாணப்பட்டாரா பொறுமையை நசீவாக்குவார்கள் அன்று இஸ்லாமிய சகோதரே நண்பர்களே பெரியார்களே மனிதர்களை பல வகையான விளைநிலைகளுக்கு மத்தியில் படைத்திருக்கிறார் எங்களை படைத்தவன் எங்களுடைய விலகீனங்களையும் நிதானமாக விசாலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான் எந்த விடயத்தில் நாங்கள் உள்ளாக இருக்கிறோமோ அந்த விடயத்தில் உள்ளாக ஆனவங்க ஆளா எங்களுக்கு உபதேசமும் எச்சரிக்கையும் செய்திருக்கிறோம் இதில் நாங்கள் நிறைவு வந்திருக்கிறோமோ அதை பற்றி அம்மா சுகானவங்க காலா சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை அம்மா சொல்லவும் இல்லை மனிதனுடைய பலகீனத்தில் ஒன்றுதான் எப்பொழுதுமே மனிதன் தன்னுடைய தவறை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒரு சுத்தவாதி என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் நான் செய்து முடித்திருக்கிறேன் தன்னுடைய தவறை ஒரு குழுவும் அவர் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இதனால் நான் சொல்லுவார்கள் நாங்கெல்லாம் யார் என்று சொன்னால் எங்களுடைய சபைகளுக்கு நாங்கள் நல்ல ஒரு லாயர் எப்படி ஒரு லாயர் நீதிமன்றத்தில் ஒருவருடைய தவறை டிஃபைன் பண்ணி பேசுவாரோ இதே போல நாங்கள் எல்லாரும் எங்களுடைய தவறுகளை டிஃபைன் பண்ணி நாங்கள் பேசுவோம் இந்த தவறை நான் ஏன் செய்தேன் இதற்கு காரணம் என்ன இது இதனால் தான் செய்யப்பட்டது தவறை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த தவறை அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் சரிப்படுத்தி பேசுவார்கள் அவருக்கு நியாயம் சொல்லுவார்கள் இது மனிதன் செலுத்தக்கூடிய ஒரு விலகீனம் பேருடைய தவறுக்கு நாங்கள் நல்ல நீதிபதிகள் பிறருடைய தவறுக்கு நாங்கள் நல்ல நீதிபதிகள் நீதியாளர்கள் ஒருவர் தவறு செய்துவிட்டால் அந்த தவறை பற்றி நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம் ஒவ்வொருடைய தவறை நாங்கள் டிஃபைன் பண்ணி பேச மாட்டோம் அந்த தவறுக்கு நாங்கள் நீதி சொல்லுவோம் எங்களுடைய தவறுக்கு நாங்கள் எப்பொழுதுமே நியாயம் சொல்லுவோம் இது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய விலகீனம் நாளை தயாரத்துடைய நாளையில் நாங்கள் செய்த அமல்களுடைய செயல் எது எங்களுடைய கரங்களில் கிடைக்கும் அல்லாஹ் அதை மறக்கிறத்தில் தந்துருவாராக فأما من أوتي كتابه بشماله فأما من أوتي كتابه بيمينه குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் சூழலின் கோவலின் இல்லாதது ரசீலும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் ரெண்டு வழக்கமாக இருந்து கொண்டு அதை எழுதிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்தவைகள் அனைத்தும் அங்கே நீங்கள் கண்டுகொள்வீர்கள் எதையுமே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது وكل إنسان ألزمناه طائره في عنقه قرآن மிக தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இதை நாங்கள் உங்களுடைய கையில் ஒப்படைப்போம் உங்களுக்கு தருவோம் நீங்கள் வாதித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய செயலேற்றையே வாதித்துப்பார் என்ன செய்திருக்கிறாய் சுபசோதரம் உண்டாகட்டும் யாருக்கு யாருடைய செயலேற்றில் நன்மைகள் கூட இருக்கிறோமோ அவர்களுக்கு சுபசோதரம் உண்டாகட்டும் அன்புரிய சகோதரரை தெரியாமலே அந்த பேரடிகளை வாதித்துக் கொண்டிருக்கும் போதும் கூட மனிதர்கள் சொல்லுவான் மாநிகாரல் கிட்டார் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தான் பற்றி அளவுக்கு வைக்க மாட்டான் அவன் கேட்பான் அந்த அந்த அந்த கிதாபை பார்த்து அந்த ஏற்றை பார்த்து சொல்லுவான் மாநிகாரல் கிட்டா இந்த ஏற்றுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்ன நேர்ந்திருக்கிறது لا يغادر صغيرة ولا நாங்கள் செய்த பெரிய சிறிய அத்தனை விடயங்களையும் இது பதிவு செய்திருக்கிறதே என்று சொல்லி மனிதன் அந்த தான் திட்டுவான் அந்த தான் திட்டுவாங்க அவன் செய்த தவறை பற்றி ஆட்டிக் கொள்ள மாட்டான் அவன் செல்வன் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தான் திட்டுவான் என்று பவான் சொல்லுகிறது இது மனித பலகீனத்தில் ஒன்று அந்த அடிப்படையில் மிக முக்கியமான பலகீனம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அனைவரும் என்ன செய்கிறோம் இன்றைய காலத்தில் வாலிபர்களை போய் சொல்கிறோம் வாலிபர்களை திட்டுகிறோம் வாலிப சமூகத்தை பார்த்து இவர்கள் ஒன்றுக்கும் வழிபடாதவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவர்கள் இவர்களால் சமூகத்துக்கு பெரிய பிரச்சனை இவர்கள் தான் தீவிரவாதத்தை தூண்டுகிறார்கள் இவர்கள் தான் இந்த ஊருக்கு பெரிய சிறக்காக இருக்கிறார்கள் இந்த நாடு இந்த நாட்டினுடைய அரசாங்கம் இதை பற்றி பேசணும் ஒட்டுமொத்தமாக நாளிவர்கள் அது எந்த இடத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த நாட்டினுடைய ஐக்கியத்துக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது உலகளாவிய அடிப்படையில் மாநிலங்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சொத்தாக மாறிவிட்டது அன்புக்குரிய சமூகத்தை தெரியாமல் நாங்கள் நிதானமாக யோசிக்க வேண்டும் அதிகமுடைய நிலையில் யோசிக்க வேண்டும் இந்த வாணிபர்கள் யார் இருபத்தி மூணு வருஷ கால வாழ்க்கையில் நடித்துவ பணியில் சாக்களாக இந்த தீப இஸ்லாத்தை உலகத்தினுடைய நாலு கோணங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரண கர்த்தாக்களாக இருந்தவர்கள் யார் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் சூழ் இருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக செல்ல போனால் அனைவருமே வாலிபர்கள் தான் வாலிபர்கள் தான் உமர் இமாம் சுயூசி ரமத்துல்லாஹி அழகிய அவருடைய கருத்தின் பிரகாரம் சகாபாக்கள் உமருடைய அல்லாஹு தாலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது அவருக்கு வயது இருபத்தி ஏழு உமரமையாக சௌபக்கீரமை முப்பத்தி ஏழு வயது உஸ்மானிய வலி அரைவிடமும் குறைந்த வயது அலியை மோசமா உரியமாக குறைந்த வயது வாலிபர்கள் அவ்வளவு எவ்வாறு தலானுவாவுடைய பரம்பரால் அவர் புகார்வா என்பவர் காப்புக்குள்ள வருவதற்கு அவருக்கு கிட்டத்தட்ட அன்புக்குரிய சகோதரத்தை இல்லாத பதினெட்டு வருடம் இருந்தது முதல் நாள் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் முதல் நாள் என்று சொல்லி சமாதத்துக்குள் இஸ்லாத்துக்கு வருகிறார் தெளிவா சொல்லுகிறார் அதற்கு அனுபவத்தை சுயக்குரிய எல்லாம் சொல்லார்கள் அதே அனுபவத்தை சுற்றியக்கூடிய தகப்பனாருக்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு சுமார் அன்புக்குரிய சகோதரி பதினெட்டு வருடம் எடுத்தது நடுக்கல்லாக ஆயிரத்தல்ல அவர்கள் இந்த உள்ளத்தினுடைய முறைகளுக்காக பார்த்தார்கள் வாழ்ந்தவர்களே இந்த வாலிபர்கள் யார் இவர்கள் ஏன் வழி தவறி இருக்கிறார்கள் உலகத்தில் அன்புக்குரிய சகோதரி ஒரு உண்மையை நாங்கள் அனைவரும் கொள்ள வேண்டும் ஒரு உண்மையை அசப்பான உண்மை அதை நான் ஏற்றுக்கொள்ள இந்த மாநிலங்கள் யார் இவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள் இவர்கள் மாநிலங்களாக வானலோகத்திலிருந்து அப்படியே மாநிலனாக இறங்கவில்லை தாயினுடைய வயிற்றில் பத்து மாதங்கள் எங்களுடைய மனிதை ஒரு மனதை குழந்தையாக இருந்து எங்களுடைய வீடுகளை சுற்றித் திரியக்கூடிய ஒரு பையனாக ஒரு உதாரணமாக இருந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் வாலிபர்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் சமா வாலிபர்கள் வயிற்றில் குழந்தையாக உள்ளார்கள் என்னுடைய மனைவியுடைய கல்வி என்னுடைய மகனாக இருந்தால் அவன் குழந்தையாக ஒரு சிசுவாக வயிற்றில் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் குழந்தை வளர்ப்பு என்று சொல்லக்கூடியது அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாமலே நாங்கள் நீங்கள் நினைப்பது போன்று குழந்தைகள் கெட்டும் போவதற்கு பிறகுதான் குழந்தைகளை பற்றி நாங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் வழிபாடு போவதற்கு பிறகுதான் பெற்றோர்கள் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்ன செய்வது கெட்டு போய்விட்டானே வழிபாடு போய்விட்டானே செல்ல பேசி கேட்கிறார் இல்லையே உள்ளூர் மக்கள் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்களே பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு ஒரு கல்யாணத்தை இருக்கிறது வீட்டுக்கு உங்களுடைய மகன் இந்த ஊருக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாரு அவரை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அவருக்கு கால பழக்க வழக்கங்கள் இருக்கிறது குறி இருக்கிறது போதை இருக்கிறது தினா இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் சுட்டி பிறகுதான் பெற்றோர்கள் கொஞ்சம் கண்கொண்டு பார்க்கிறார்கள் இப்படி எல்லாம் நடந்து விட்டதா இப்பென்ன செய்யலாம் செய்யலாம் குழந்தைகளை பராமரிப்பது நல்ல ஒரு சமூகத்தை இந்த நாட்டுக்கு பறையாட்டி விட்டு சொல்லுவது நல்ல ஒரு நல்ல ஒரு மனித குலத்தை இந்த உலகத்தில் விட்டு விட்டு சொல்லுவது அதை போன்ற பதக்கத்தில் ஜாலியா வேற ஒன்று கிடையாது அதை போன்ற பதக்கத்தில் ஜாலியா வேற ஒன்று கிடையாது உலகம் சாலியம் எதிரோடு இது நரிசந்தமாக அடைய அல்லவருடைய ஹதீசு உதிக்கக்கூடிய உதித்து மறைந்து உதித்து மறையக்கூடிய சூரியனுடைய நிழல்கள் மங்கலாம் சகோதரர்களே எங்களுடைய நிழல் மங்க முடியாது எங்களுடைய நிழல் எங்களுடைய மௌத்துக்கு பிறகு இருக்கத்தான் செய்யும் அதுதான் எங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சூரியன் உதிக்காவிட்டால் நிழலை காண மாட்டீர்கள் சூரியன் மறைந்துவிட்டால் நிழல் மறைந்துவிடும் ஆனால் நான் மறைந்துவிட்டாலும் நான் அதுக்குள்ளே போய்விட்டாலும் என்னுடைய நிழல் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய நிழல் என்னுடைய குழந்தைகள் உங்களுடைய நிழல் உங்களுடைய குழந்தைகள் எங்களை பற்றியும் உங்களை பற்றியும் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய குழந்தைகள் என்று மறந்துள்ளார்கள் குழந்தைகளை பற்றி என்ன நினைக்கிறோம் அன்புடைய வாரத்தில் இருக்கிறோம் இப்ராஹிமான சொல்லலாம் அவர்களுடைய தியாகங்களை பற்றி எல்லாம் பேசுகிறோம் நாங்கள் என்ன நினைத்தோம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலஹி சலாத்து வலாவுடைய சுண்ணாக்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் அலஹி சலாத்து வலாம் எங்களுக்கு காட்டி தந்த அந்த மில்லாவை அந்த சரியாவை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லுகிறது அதுல நாம் எடுத்துக் கொண்டது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உலகையாவை மாத்திரம் உலகையாவை மாத்திரம் இப்ராஹிம் அலஹி சலாத்து வலாம் தன்னுடைய மகன் மைந்தன் இஸ்மாயிலை அழைத்து பலிகொடுப்பதற்காக வரார்கள் அதற்கு பிறவி அதற்கு பிறவியாக அம்மா எங்களுக்கு தந்தது உதவியா அதை மாத்திரம் நாங்கள் பிரித்துக் கொண்டு விட்டோம் இப்ராஹிம் அலிக சலாத்துவத்தலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை எப்படி வளர்ப்பார்கள் எங்கிருந்து மரத்தை ஆரம்பிப்பார்கள் மனசு எங்கிருந்து ஆரம்பமாக பாலியை பற்றி இவ்வாறு இப்ராஹிம் சுவாசம் சலாத்துடைய குடும்ப வாழ்க்கை اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إبراهيم குடும்பம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய குடும்பம் இந்த குடும்பத்தை பற்றி ஒவ்வொரு தொழிலும் ஞாபகப்படுத்துகிறோம் إن الله اتقى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين இப்ராஹிம் அலை அவருடைய குடும்பம் ஒரு இப்ராஹிம் அல்ல இப்ராஹிம் அலை சலாத்துடைய ரெண்டு மக்கள் இப்ராஹிம் அலை சலாத்துடைய ரெண்டு மனைவி அதற்கு இப்ராஹிம் அலை சலாத்துலாம் இதனுடைய தியாகங்களுக்கு குரான் பட்டியலுக்கு பேசுகிறது பட்டியலுக்கு பேசுகிறது எப்படி எப்படி அச்சுடைய மாதத்தில் மாத்திரம் மாத்திரமல்ல குழந்தை வளர்ப்பு எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் இந்த பூமிக்கு மேல் விட்டுவிட்டு போகிறேன் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த உலகத்தை விட்டுவிட்டு போகிறேன் இதை பற்றி யோசியுங்கள் நாம் எல்லாம் எங்களுடைய குடும்ப குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறோம் ஆனால் நாங்களோ எங்கள் எதிர்காலத்தை மறந்துவிட்டோம் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை விட்டோம் எங்களுடைய நிகழ்காலங்களை எல்லாம் அனுபவித்து போராட செய்து தியாகம் செய்து குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி இந்த செலவாத பொருட்களை சேர்த்து சேர்த்து சேர்த்து சேகரித்து சேகரித்து சேகரித்து அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாக வேண்டும் என்ற எந்த கனவு கண்டு வந்திருக்கிறோம் ஆனால் எனக்கு எங்களுடைய யதார்த்தமான எதிர்காலத்தை நாங்கள் மறந்துவிட்டோம் எல்லாரும் சொல்லுவது கடன் இல்லாமல் வகுப்பாக வைக்கும் அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானார் கடன் இல்லாமல் வகாப்பாக வைக்கும் நான் கேட்கிறேன் கடன் என்றால் என்ன கடன் என்றால் என்ன கடமைகளை செய்யாமல் மரணிப்பது கடன் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மரணிப்பது கடன் வெறுமனே வாங்கிய ரூபாக்கள் மாத்திரமல்ல வாங்கிய பழங்கள் மாத்திரமல்ல கடைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரூபாக்கள் மாத்திரமல்ல ஒரு ஜனாதாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதாவுடைய மகன் சொல்லுகிறார் என்று சொல்கிறார் எங்களுடைய தகப்ப பள்ளியுடைய சொல்கிறார் மையத்துடைய குடும்பம் வேண்டிக் கொள்கிறது யாருக்காவது கடன் கொடுக்கல் இருந்தால் அவருடைய குடும்பத்தை சந்திக்கும்படியாக உங்களுடைய குழந்தைகள் என்ன கடனை கொடுப்பார்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய ரூபாக்களை கொடுப்பார்கள் நீங்கள் அந்த குழந்தையை தனியாக வளர்க்காமல் நோக்காக இருந்தால் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வீணையும் குரானையும் சுண்ணாவையும் நிறையுடைய வாழ்க்கையையும் பண்பாட்டையும் மனநேயத்தையும் சகோதரத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்காமல் நீங்கள் அந்த சமூகத்துக்குள்ளே நான் இருந்திருந்தால் நான் கடனாளியாக மன்னடிக்கப் போகிறேன் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கடனாளி என்ற பொருள் என்ன தெரியுமா சொன்னோம் என்ன செய்ய எங்களை எங்களுக்கு பாத்திகா சொல்லித்தர இல்லையே இந்த கடனை யார் நிறைவேற்றுவார் இந்த கடனை யார் கொடுப்பார் அநேக மாநிலங்களில் திருப்பூரிய சட்டம் என்று சொல்கிறது மகாத்மனுடைய ஜனாதாவை மைந்தன் தான் தொழிலிக்க வேண்டும் நிச்சயம் அப்படித்தான் ஆனால் மைந்தன் எப்படி இருக்க வேண்டும் மகன் எப்படி இருக்க வேண்டும் அவருக்கு தொழுவிப்பதற்கு முன்னால் தொழ தெரிய வேண்டும் பாத்தியா தெரிய வேண்டும் சலவாத்து தெரிய வேண்டும் ஜனாதாவுடைய கொள்கையை ஓரப்பட வேண்டிய துவாக்கள் தெரிய வேண்டும் இன்றைக்கு எப்படிப்பட்ட யுகத்தில் மாறுகிறோம் என்றால் ஜனாதாவுடைய கொள்கையை தொழுவிக்க வேண்டும் மகன் இருக்கு தெரியுமா அதுலேயும் ஒரு வகையான தன்மான பிரச்சனை வந்துவிட்டது தன்மானத்துக்காக மகன் கவனிக்காவிட்டால் அது தன்மான பிரச்சனை அதற்காகவே கவனிக்கிறார்கள் என்னுடைய கணிப்பின் பிரகாரம் சொல்வது ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஜனாதாவுடைய கொள்கைகள்ல சவத்து சகோதர பூர்த்தி அவர் கிடையாது ஏதோ தண்ணீர் கட்டிவிட்டு போய்விடுகிறார்கள் என்ன ஓடுகிறார் என்ன ஓட வேண்டும் இதற்கெல்லாம் குற்றவாளி யார் தெரியுமா அந்த சொந்த சந்தோப்புக்குண்டு இருக்கக்கூடிய ஜனாதா என்பதை மறந்துவிடாது சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜனாதா என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே அன்புக்குரிய அவர்களை பற்றி பேசக்கூடிய அவருடைய குடும்ப வாழ்க்கை குடும்ப கட்டமைப்பு எப்படி இருந்தது எப்படி கூறுகிறார்கள் உலகத்தை நாங்கள் எதையும் விட்டு விட்டு போகலாம் அது என்னுடைய குடும்பம் எனக்கு நிரந்தரமானது சிலர் என்னுடைய குடும்பம் என்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்னுடைய குடும்பத்தை பார்த்து இந்த ஊர் என்னை பற்றி பேசுவார்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் அவ்வளவுதான் நபிமார்களை பற்றி எல்லாம் எல்லாம் பவாவில் சொல்லும் போது பெரும்பாலும் நபிமார்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி எல்லாம் பேசுவார் அவர்களை பற்றி பேசும்போது அவளை இம்ரான் இம்ரானுடைய குடும்பம் இம்ரானுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம் இஸ்மாயில் அலஹி சலாத்து வசலாம் இஸ்ஹா அலஹி சலாத்து வசலாம் யாஹூ அலஹி சலாத்து வசலாம் யூசுப் அலஹி சலாத்து வசலாம் داود عليه الصلاة والسلام سليمان عليه الصلاة والسلام زكريا عليه الصلاة والسلام يحيى عليه الصلاة والسلام இவர்களை பற்றி எல்லாம் அல்லா சொல்லும் பொழுது அவருடைய குடும்ப பின்னணியை சொல்கிறார் எந்த குடும்பத்தில் வந்தவர்கள் எப்படிப்பட்ட தாய்க்கும் தாக்கிற்கும் பிறந்தவர்கள் ஐயோ என்னுடைய வாலிபர்கள் பாவம் ஐயோ பாவம் அவருக்கு நல்ல பெற்றோர்கள் கிடைக்கவில்லையே அவர்கள் வளர்க்கப்படவில்லை அவர்கள் நடந்து விட்டார்கள் என்னுடைய மாணவர்கள் வளர்க்கப்படவில்லை என்னுடைய மாணவர்கள் வளர்ந்து விட்டார்கள் வீடுகளே இலை வளருது அன்னை வளருது கலப்பான் பூச்சியை வளர்வது இதே போன்று வீடுகளில் குழந்தைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளை பள்ளியின் பக்கமாக பள்ளிக்கு வழிகாட்டவில்லை குழந்தையுடைய திலாவத்தை கேட்டு அசிக்கவில்லை ருசிக்கவில்லை குழந்தைக்கு குழாவது தெரியுமா என்று கூட தெரியாது செல்லத்தில் கனவாதத்தை கனவாதத்தை வாழ வைக்கிறோம் கனவாதத்தில் வாங்க கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சொல்லாதே குறை சொல்லாதீர்கள் வாழ்வர்களை வாழ்வர்கள் மணக்கப்படவில்லை உணர்ந்து கொள்ளுங்கள் என்ன செய்ய குழந்தை வளர்ப்பு எப்படி ஆரம்பிக்க வேண்டும் அம்மா அவரால் சட்டம் சொல்லுவார் இவரை அலைகள் சலாசுர சலா குழந்தை பாக்கிய இருக்கே இல்லை அதுக்கு முந்தைய சொல்லுங்கள் இதுக்காகக்கு முன்னாலேயே திருமணத்துக்கு முன்னாலேயே ஒரு சாலையான சந்ததியை பற்றி யோசிக்க வேண்டும் நான் எந்த குடும்பத்தை கல்யாணம் முடிக்க வேண்டும் எந்த குடும்பத்தில் நான் நிக்காக செய்ய வேண்டும் என்னுடைய திருமணத்துடைய நோக்கம் என்ன ஒரு சாலையாக ஒரு நல்ல ஒரு சந்ததியை இந்த பூமிக்கு மேல வைத்துவிட்டு மன்னரை கொண்டு போக வேண்டும் இதுதான் நோக்கம் எனக்கும் ஈட்டாக திருமண எனக்காக வேண்டி திருமண ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி மட்டுமல்ல ஏனென்று சொன்னால் இந்த ஆசை இல்லாமலாகிவிடும் இந்த ஆசை முடிந்துவிடும் இந்த ஆசை குறைந்து கொண்டு போகும் ஆனால் எனக்கு ஒரு சாலையான குடும்பம் சாலையான சந்ததி என்னுடைய மௌத்துக்கு பிறகும் எனக்காக வந்து பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகள் தேவை என்பதற்காக வேண்டியதுதான் நிக்காக செய்ய வேண்டும் அதைத்தான் உமருடைய உலாகும் ஆட்சி காலத்தில் ஒருவர் வந்து கொடுத்து தன்னுடைய மகனை பற்றி முறைப்பாடு செய்தார் அபிவத்தில் அவர்களே என்னுடைய மகனுக்கு பின்னர் புத்தி சொல்லுங்களேன் என்னுடைய பேச்சு கேட்கிறான் இல்ல என்னுடைய பேச்சு கேட்கிறான் இல்ல என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் உமருடைய காலமும் அந்த பையனுக்கு அழகார் புத்தி சொன்னார்கள் எப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் அப்படி எல்லாம் சொன்னார்கள் அல்லாவுடைய பொருத்தம் உன்னுடைய தகப்பனின் பொருத்தத்தைத்தான் இருக்கிறது எனவே தகப்பனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முயற்சி என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் குத்தி சொல்லியிருப்பார்கள் இந்த குத்தி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த குத்தி உள்ள அந்த விவேகம் உள்ள அந்த உள்ள அந்த வாரிகள் உமரை பார்த்து கேட்டார்கள் ரவி அல்லாஹாலை பார்த்து கேட்கிறார்கள் இடத்தில் கேள்வி கேட்கலாமா இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க சொன்னீங்க இந்த மாப்பத்து நான் செய்ய வேண்டியது இந்த மாப்ப எனக்கு என்ன செய்ய வேண்டிய வரை சொல்லுகிறத பார்ப்போம் எந்த மகன் என்ன கண்ணியப்படுத்துறார் இல்ல என்ன பேச்சு கேட்கிறான் இல்ல நினைச்ச மோப்போல நடக்கிறான் என்னோட கலைக்கிறான் இல்ல என்னோட கலைக்கிறான் இல்ல இருபத்தைந்து வயது மகன் எத்தனை முறை ஒரு வருடத்தில் கலைப்பான் எத்தனை முறை பேசியிருக்கீங்க எவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க பிள்ளைகளுக்கு வயது போக போக போக தகப்பனுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலுள்ள உறவு உறவு நெரிசலாகிறது உறவு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது மாணவன் கேட்டால் இவ்வளவு நேரம் நேரம் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய நீங்கள் சொன்னீங்க என்ற மாப்பா எனக்கு என்ன செய்ய வேண்டும் உமரது எல்லாரும் ஆளானோ அந்த பையனுடைய குதிரையில் கையை வைத்து சொன்னார்கள் போன்ற வாக்கு உனக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை என்று தெரியுமா உனக்கென்று சொல்லி நல்ல ஒரு தாயை உறக்கி இருக்க வேண்டும் உனக்கென்று சொல்லி நல்ல ஒரு தாயை உறக்கி இருக்க வேண்டும் அவர் விசாரத்தை நிற்க வேண்டும் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அன்பு சகோதரர்களே உமர்வையெல்லாம் சொல்லுகிறார்கள் நீங்கள் நிக்காக செய்யும் போது உங்களுக்கு மனைவியாக மட்டும் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு குறைக்க இருக்கின்ற குழந்தைக்கு தாயாகவும் பாருங்கள் உங்களுக்கு மனைவியாக மட்டுமல்ல உங்களுக்கு பின்னால் குறைக்க இருக்கின்ற அம்மா உங்களுக்கு தலை இருக்கின்ற அந்த இவா அந்த ஞாபகத்துக்கு இந்த பெண் தாயாக இருக்கும் தகுதியா நான் மனைவி என்று சொல்ல தகுதி இதற்கு பிறக்கிற குழந்தைகள் இந்த பெண்ணை பார்த்து உமாறு சொல்வதற்கு இவர் தகுதியானவரா என்று பார்க்க வேண்டும் என்ற கருத்தை உணர்வு எல்லாவோ ஒவ்வொரு குறைக்க இருக்கின்ற குழந்தைக்கும் ஒரு செய்தியாக சொல்லிவிட்டார்கள் நான் அப்படி பார்க்குமா நான் அப்படி பார்க்குமா சகோதரிகளை பார்க்க வேண்டும் யாருடைய யாருடைய யாருடைய குழந்தையை என்னுடைய வயிற்றில் நான் சொலுக்கப் போகிறேனோ அப்படிப்பட்ட ஒருவருடைய குழந்தையை என்னுடைய வயிற்றில் வைத்து சுமப்பதற்கு அவன் தகுதியானவன் என்று பார்க்க வேண்டும் வயிற்றில குழந்தை இருக்கிற அம்மா மகானபுத்தலா சொல்ல ஆலை என்றால் சொல்கிறார் வயிற்றில குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இம்மாவுடைய மனைவி என்ன சொன்னார் இம்மாவுடைய மனைவி என்ன சொன்னார் إذ قالت امرأة عمران رب إني نذرت ما في بطني محررا فتقبل مني வயிற்றில குழந்தையை சுமந்து கொண்டு ஒரு ப்ரொஜெக்ட் பிளான் போடுறார் என்ன ப்ரொஜெக்ட் பிளான் இந்த புள்ளைய கொண்டு என்ன செய்ய போறேன் இந்த புள்ளைய கொண்டு என்ன செய்ய போறேன் இந்த வயிற்றுல புள்ள இருக்கிற மனைவியில வயிற்றுல புள்ள இருக்கிறால் இந்த புள்ளைய கொண்டு நாம போடுற ப்ரொஜெக்ட் உலகம் தான் இந்த பிள்ளைய நான் ஒரு வைத்தியராக ஒரு இன்ஜினியராக ஒரு இதாக்கப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த புள்ள டாக்டராகி அந்த புள்ள இன்ஜினியராகி சமூகத்துக்கு நாட்டுக்கு ஊருக்கு உங்களுடைய ஆர்வத்துக்கு இந்த லாபம் என்ன கிடைக்கப் போகிறது அம்மா வாழ்ந்து சொல்றாங்க அரியமனையுடைய தாய் வைத்து ஒரு குழந்தையை சுமந்திருக்கிறாள் அவன் நேர்த்து வைக்கிறாள் நினைத்து வைக்கிறாள் அம்மாவுக்காக அவனை நேருகிறாள் சொல்லுகிறாள் நீ நரோத்தமாக மக்களே என்னுடைய வைத்திருக்கக்கூடிய குழந்தையை நான் நேர்த்து வைக்கிறேன் யாவா இதை புரிந்து கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக கமோஷன் கொள்வாயாக என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அல்லா என்ன தெளிவா சொன்னான் அல்லாத்துல சொன்னால் ஏற்றுக்கொள்ளியாவா ஏற்றுக்கொள் ஒப்புக்கொள் அங்கீகரித்துக் கொள் என்றுதான் சொன்னா அல்லா சொல்லுகிறான் அதற்கு பதிலாக வைத்து சொன்ன ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக அல்லா சொல்ல இல்லை ஏற்றுக்கொண்டுட்டேன் என்று சொல்லி அல்லா எப்படி தெரியுமா சொல்லுகிறார் குழந்தை வளர்ப்போர் இமாதத்து பிள்ளை வளர்ப்போர் இமாதத்து இதை கவனத்தில் கொள்வீர்கள் இப்ராஹிம் அவர்களுக்கு புள்ள இருக்கல்ல ஆரம்பத்தில் நூற்றி இருபது வருடங்கள் தாங்கள் அதாவது வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள் வயோதிகம் முழுமை பருவம் அல்லாத கூடிய வயது குழந்தை பாக்கியம் இல்லை ஆனா அல்லாடத்தில் கேட்கிறத நிப்பாட்ட இல்லை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் விசுவாசம் அல்லாடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அல்லா குரான் சொல்லுகிறார் சோப்பு சாப்பாட்டு சொல்லுகிறார் ரப்பில் கவலையை நினசாலிகேன் ரப்பில் கவலையை நினசாலிகேன் ஆரம்ப கேட்கவும் இல்லை ஆபிச கேட்கவும் இல்லை தாய கேட்கவும் இல்லை முக்திய கேட்கவும் இல்லை டாக்டராக கேட்கவும் இல்லை கேட்க ஒரு சாலையான புள்ள வேணும் சாலையான புள்ள அது ஆய்வாக இருக்கவும் வேணும் ஒரு கூலி வேலை இருக்கவும் வேணும் ஒரு டாக்டராக இருக்கவும் வேணும் ஒரு சகோதரியாக இருக்கவும் வேணும் அது பிரச்சனை இல்ல அன்புக்குரிய சகோதரி சாலையான புள்ள சாலையான புள்ள யாரு சாலையான எல்லா அல்ல எல்லா உலகத்திலும் சாலிகானவர்களும் அல்ல எல்லா நாய்களும் சாலிகானவர்களும் அல்ல எல்லா சாலைகளும் நாய்களும் அல்ல உலகத்தில் அன்பாற்றுடன் மனித சமூகத்தை மதித்து மனித சமூகத்துக்கு நலவு செய்து கொண்டு தனக்கும் தன்னுடைய நோக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை சீராக்கிக் கொண்டு தனக்கும் தன்னுடைய அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு விளைந்த உறவுகளை சீராக்கிக் கொண்டு யார் வாழ்வாரோ அவர் சாலிகானவன் கேட்கிறாங்க யாருலா சாலிகான என்று துவா கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க துவா மலக்குமார்கள் வந்தார்கள் هل أتاك ليل وهل أتاك الويب அதாவது அல்லாஹ் குரானுக்கு ஒரு ஓய்வு இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்த அந்த விருந்தாளிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா وهل هل أتاك حديث ضيف إبراهيم من المكرمين إذ دخلوا عليه فقالوا سلام قال سلام சுகாதாரமாக வந்தார்கள் நல்லாராயம் சொன்னார்கள் உங்களுடைய மனைவிக்கு கஷ்டம் கழிக்கும் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அம்மா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை முடிவு செய்து விட்டால் புத்திசாலியான ஒரு விவேகியான குழந்தை கிடைக்கப் போகிறது என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் திரைக்கு பின்னால் வந்த பெண்ணுக்கு ஆச்சரியமாகிவிட்டது திருப்பிட்டு விட்டார் அஜூசு அஜூசு இந்த மலரியாக இந்த முழுமை பருவத்தை அடைந்த இரட்டை பிள்ளையார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருந்தார்கள் கேட்டுக் கொண்டு இருக்கிறாக அல்லாவுடைய கதவை கட்டிக் கொண்டு இருக்கிறாக إن هذا பேசுகிறது குரான் கலைக்கிறது குரான் ஈமானை சொல்லித் தருகிறது கேட்டுக்கொண்டே இருங்கள் நிறுத்தாதீர்கள் முற்றுமுள் நினைக்காதீர்கள் இது முடியாது சொல்லாதீர்கள் அகிலத்தால் முடியாது சொன்னாலும் நிறைவேற்ற முடியும் அன்புக்குரிய சகோதரே அந்த பெண் கேட்கிறார் அஜூசுன் அப்படின்னு இந்த மலதியான இந்த மலதியான இந்த கிழக்கு வயலில் முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு குழந்தையா ஓ உங்களுக்கு தான் அண்ணா சொல்லிவிட்டால் குழந்தை கிடைச்சிட்டது அண்ணா கேட்டது உண்டு அண்ணா கொடுத்தது உண்டு அல்லா இஸ்மாயிலையும் கொடுத்தான் இஸ்மாசையும் கொடுத்தான் இஸ்மாயிலையும் கொடுத்தான் இஸ்மாசையும் கொடுத்தான் கேட்டது நம்ம அனுசாரத்தில் கொடுத்தான் உலகத்தில் ஒரே ஒரு மொழி வாசிப்பதற்காக வேண்டி மட்டும் படிக்கக்கூடிய மொழி அறுவடையாக மாறிவிட்டது விளங்கக்கூடாது விலங்கவும் பாவம் என்ற அளவுக்கு எங்களுடைய தலைவர் சிந்தனை பறந்திருக்கிறது குவாரை விளங்கக்கூடாது குடும்பத்தில் இல்லை குவாரை விளங்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களுக்கு தூண்டு வாரை கொஞ்சம் அடித்து பாருங்கள் வாலிபர்களே வாலிப சமூகமே உறவாக்களை பயன்படுத்துங்கள் வாரை வழங்குங்கள் இரண்டாவதம் செய்வதற்காக வேண்டியல்ல கற்றம் செய்வதற்காக வேண்டியல்ல பிறருடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டியல்ல அம்மாவுடைய கலாவை நான் விளங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அளவிற்கு சொல்கிறேன் புகாரி சபையிலையும் சகித முஸ்லிமையும் எந்த ஒரு கிதாபிலும் பிறருக்கு பதில் சொல்வதற்காக வந்து அது எனக்கு உங்களுக்கு சாபமாக மாறிவிடும் அது அதற்காகவே எழுதப்பட்ட கிதாபுகள் அல்ல அது எழுதப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டிய அந்த கிதாபை படித்து நாங்கள் வாழ வேண்டும் அந்த கிதாபில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வர வேண்டும் அந்த கிதாபில் கூடிய அலாம் அலால் வர வேண்டும் அந்த கிதாபில் கூடிய மகவியத்து வர வேண்டும் அந்த கிதாபிற்குரிய பற்றி இல்லாமலாக வேண்டும் இன்னைக்கு இந்த உம்மத் இந்த உம்மத் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பாக எந்த இமாம்கள் இந்த கிதாபுகளை வாழ்க்கைக்காக வேண்டி எழுதி வைத்தார்களோ அந்த கிதாபுகளை நாங்கள் எதிரிகளுக்கு பதில் செல்ல உள்ள கிதாபுகளாக மாற்றி அனைவருக்கும் சொல்லுகிறேன் ஜிதால் கிடையாது தக்கம் கிடையாது நாங்கள் குரானை படிக்கிறோம் எடுத்து தெரியுமா அமலுக்காக வேண்டி جزاء بما كانوا يعملون ولا تجزون الا بما كنتم تعملون அமல் செய்வோம் குரானில் உள்ளவைகளை கொண்டு அமல் செய்வோம் கிதாபுல் ஜனாயிசை திறக்குவோம் சஹிஹுல் புகாரி இருக்கக்கூடிய கிதாபுல் ஜனாயிசை திறக்குவோம் திறக்கி அதை படித்து என்னுடைய வாழ்க்கையில் மௌத்துடைய சிந்தனை வர வேண்டும் நான் மௌத்தாக வந்திருக்கிறேன் எப்படி மௌத்தாக வேண்டும் எப்படி மௌத்தாக வேண்டும் வாழை அறியுங்கள் உலமாக்களே இந்த மண்ணில் நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள் மூத்த வந்தத்தை சின்ன வந்த வரைக்கும் இருக்கிறாங்க நீங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் குரான் இந்த உமத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் குரானுடைய துவாக்கள் குரானுடைய கருத்து குரானுடைய தத்துவம் குரானுடைய பின்னணி சமவன் நுசூல் நாசர் மன்சூர் போன்றவைகள் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அஜிமராஹிம் அலைஹ சலாத்து வசலாம் அதுக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுத்துட்டான் குழந்தைகள் கைவிருக்கிறது என்ன துவா கேட்டாங்க அல்லாஹ் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் الحمد لله الذي وحملي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا تقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب إبراهيم عليه الصلاة والسلام அந்த மூளை பருவத்தில் அல்லா ரெண்டு பிள்ளைய கொடுத்துட்டான் இஸ்மாயிலையும் இஸ்மாக்கையும் என்ன சொன்னார்கள் அல்ஹம்துல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் எனக்கு தந்திருக்கிறான் தந்திருக்கிறான் என்று சொல்லி என்ன கேட்பார்கள் என்ன சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே என்று சொன்னார்கள் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு இன்னும் தொழுக வாஜிவாக இல்லை குழந்தைக்கு தொழுகை இன்னும் கடமையாக இன்னும் அச்சினம் பாலகன் சின்ன குழந்தைகள் என்னுடைய சந்ததியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் எனக்கும் தொழுகைகளை சரியாக நிலைநாட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக்குவாயாக உள்ளத்தில் கையை விட்டு கேட்டு பாருங்கள் இன்றைய நாளுடைய சுபருடைய தொழுகை எனக்கும் எனக்கும் இப்ப ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு நாம் யாருக்கெல்லாம் பகல் சாப்பாடு கொடுப்பது கடமையோ அவர்களுக்கும் இன்றைக்கு சுபகுடைய தொழுகை ஜமாத்தோட நசிவாகிக்கிறா உள்ளத்தை அவளுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லாண்டா அது தவறு என்றத புரியும் உள்ளத்தை அவளுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லாண்டா அது தவறு என்று புரியும் அதுக்கு நாங்கள் பத்துவாரம் கொடுத்துருவோம் கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி ஆனால் சுமகுரிய கொள்கைக்கு எத்தனை பேர் வந்தார்கள் எத்தனை பேர் தங்கள் என்று கூடிய வயது வந்த குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் எப்படி எங்களை பார்த்து பெருமத்துக் நாங்கள் செய்யக்கூடிய கர்மத்தை செய்கிறோம் என்று சொல்லி குரான் பேசுகிறது குழந்தைகள் கிடைத்து விட்டது குழந்தையை கொண்டு போய் மாலை வளர்ச்சியில் விட்டு விட்டு வாருங்கள் மக்களுக்கு விட்டு விட்டு வாருங்கள் கொண்டு போய் விட்டாங்க விட்டுட்டு வந்து துவா கேட்டாங்க என்ன துவா கேட்டாங்க எங்க பிள்ளை எப்படி வரும் وإن قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا واجعلني ولي أن نعبد الأصنام رب إنهن أضلن كثيرا من الناس ومن تبعني فإنه مني الله சொல்றாங்க யா அல்லாஹ் இந்த துஆக்கள் நாங்க வாழ்க்கையை ஏற்றுக்க மாட்டோம் காப்பா மொழியில வரக்கூடியவங்க நாங்கள் அவருக்கு கற்பனைப்படுத்திருக்க மாட்டோம் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நூற்றுக்களோடு முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர்ல வாழ்கிறோம் இந்த துவா எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் துவா கேட்கிறாங்க என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சந்ததியையும் சிறை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக ஒரு நபி துவா கேட்கிறார் ஈமானுக்காக வேண்டி ஒரு நபி துவா கேட்கிறார் சித்தனாவை விட்டு பாதுகாப்பாயாக சிலை வழக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக செலவான நம்பிக்கைகளை விட்டு பாதுகாப்பாயாக ஏகத்துவத்தை தந்தருவாயாக அனைத்துக்கு மேலானது ஒரு நபியுடைய துவா ஒரு நபியுடைய துவா இப்ராஹிம் அலையாத்துலாம் குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு வாராத மக்கள் உணர்வாங்க இது புகாரில அறிவான ஹதீஸ் இந்த ரெண்டு விடயத்தை கொஞ்சம் கவனிங்கோ ரெண்டு விடயத்தை கொஞ்சம் கவனிங்க இந்த மனைவி யார் என்ன மனைவி யார் அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒருவரே களத்திருக்கிறது இந்த குழந்தைகள் இந்த உலகத்தில் சரித்திரம் படைக்க மாட்டார்கள் உரைக்கு தெரியுமா நாங்கள் அவர்களுக்கு வாழ்ந்து காட்டாத வரையில் வாழ்க்கை என்பது புத்தகம் அல்ல வாழ்க்கை என்பது பயான் அல்ல வாழ்க்கை என்பது எழுத்துக்கள் அல்ல வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய உண்டு இந்த வாழ்வுகளுக்கு வாழ்ந்து காட்டப்படவில்லை சில வாலிபருக்கு வாழ்க்கை வாழ்ந்து காட்டப்படவில்லை அவர்கள் வாழ்க்கையை காணவில்லை என் மாப்பா வெளிநாட்டுல சும்மா வெளியூர்ல வெளியூர்ல சொன்னால் நாட்டுக்கு வெளியே இல்லை எத்தனையோ தாய்மார்கள் வேலை வாய்ப்புக்காக வேண்டி வீட்டுக்கு வெளியிருக்கிறார்கள் அவர்கள் யாரும் யாருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறார்கள் எத்தனையோ குழந்தைகள் சிங்கள் பேரன் தனிப்பேரன் கலாவரே விவாகரத்து பெற்று கணவன் மனைவி பிரிந்து வெளிநாடுகள் பல ஆண்டுகளாக வாப்பா தாய் மட்டும் தான் இருக்கிறால் அந்த தாயிற்கு எதை படிக்க போகிறாரு எதை படிக்க போகிறார் எங்களுடைய வாழ்வுகள் பாவம் அவர்களுக்கு வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு நாங்கள் பாதுகாக்கவில்லை அவர்கள் ஏதோ வாழ படித்துக் கொண்டிருப்பார்கள் வாழ படித்துக் கொண்டிருப்பார் இப்ராஹிம் அலையா தன்னுடைய மகனை கொண்டு போய் விட்டிருத்து போனார்கள் விட்டுட்டு போய் கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்தார்கள் மகனை அழைத்து உருவாக்குவதற்கு எல்லாம் பேசுகிறோம் கலைக்கிறோம் அந்த புள்ள சொல்லுது அந்த புள்ளைக்கு இந்த நடிப்பட்டம் கிடைக்க ஒரு சின்ன புள்ள ஒரு சின்ன புள்ள வாப்பாக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஓடக்கூடிய வயது அந்த வயதுக்கு உள்ளே இந்த வாப்பா சொல்றாரு வாப்பமானே உன்ன அறுத்து கொள்வால் செய்யும்படியா அல்லா சொன்னால் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்றது பாப்பா ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள் இந்த குழந்தை இதை சொல்லுவதாக இருந்தால் இந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் இது ஏற்கனவே பதிவாக இருக்க வேண்டும் அதுதான் நிம்மதி இதற்குள்ள ஒன்றை சும்மா பேச மாட்டாது அதுக்கு முன்னால் எங்கேயோ இந்த வார்த்தையை காதல கொண்டு இருக்கிறது அது தரம் பார்த்து சரி கார்ட்டூன் பார்த்து சரி புத்தகத்துல படித்து சரி உமா ரெண்டு பேரும் தக்க தக்க செய்யும் போது சரி ஏதோ ஒரு இடத்தில் அந்த வார்த்தை காதல விழுந்திருக்க வேண்டும் உணவாக்கள் எழுதுகிறார்கள் இன்னொரு சின்ன புள்ள சொல்லுவதாகத்தான் அம்மா சொன்னதை செய்து முடித்து விடுங்கள் என்ற புள்ள சொல்லுவதாகத்தான் இதற்கு பின்னால் இந்த புள்ள எத்தனை உள்வாங்கிக் கொண்டது இதற்கு உலமாக்க சொல்லுவார்கள் நான் ஹதீசிலே மனைவியை கொண்டு போய் அந்த சச்சிதன் பாலகன் வாய் பேச தெரியாத அந்த மரண குழந்தையை இப்ராஹிம் அலிக்கு சலாத்து அங்கு விட்டுக்கு போகும்போது அந்த பெண்மணி கேட்கிறார் அந்த கணவனை பார்த்து கேட்க கேள்வி நாம் உகாரப்பட்டுள்ளா இலையே தன்னுடைய விவாதி செய்கிறார்கள் எங்களை இந்த ஒட்டுக்கு நீங்க போறீங்க அங்க ஜம்சம் இல்ல மகான இப்ராஹிம் இல்ல விஜய் இஸ்மாயில் இல்ல மீசாம் ரத்னா இல்ல ஒன்றும் இல்ல விவாதில் வயதில் நுழையில் ஒரு பள்ளத்தாக்கு மரம் செடி கொடி ஒன்றும் இல்ல அங்க விட்டு போறீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி பல தலைவர்கள் கேட்டார்கள் அந்த இப்ராஹிம் அலைக்கு சலாத்து வசலாம் பதில் சொல்லவில்லை அல்லாஹ் பதில் சொல்ல சொல்லவும் இல்லை பதில் சொல்லிக் கொள்ள முடியல பதில் சொன்னால் அது வார்த்தைகளாகத்தான் இருக்கும் கண்ணால் கட்டக்கூடிய கண்ணீராகத்தான் இருக்கும் எனவே அவர்கள் போனார்கள் போகும் பொழுது அந்த தாய் கேட்கிறாள் அந்த இஸ்மாயிலுடைய தாய் அலே ஹசலாம் ஒரு கேள்வி கேட்டாள் ஒரு கேள்வி கேட்டாள் யார பார்த்து அந்த கணவனை பார்த்து கேட்கிறாள் அமரக்க விஹாதா இப்படி செய்யும்படியாக அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னால் இந்த பணி இந்த விடயத்தை நீங்கள் அல்லாவுடைய கட்டளையை பேரா செய்கிறீர்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் இவராகி அலி இஸ்லாம் ஆனால் நாம் ஆம் என்று பதில் சொன்னார்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள் இந்த நேரத்தில் தான் அந்த இஸ்மாயிலுடைய தாய் அலைஹலாத்து என்ன தெரியுமா சொன்னால் அந்த இப்ராஹிமை பார்த்து நீங்க அல்லாஹுடைய கட்டளையின் பேர்ல இங்க என்ன உங்களுக்கு கூறீங்க அப்படியா இருந்தால் என்னை அம்மா உயிராக்க மாட்டார் என்று சொல்லவில்லை என்னை அம்மா வீணாக்க மாட்டான் என்று சொல்லவில்லை எங்களை அம்மா வீணாக்க மாட்டான் இப்ராஹிமையும் பார்த்துக் கொண்டார்கள் இஸ்மாயிலையும் பார்த்துக் கொண்டார்கள் அந்த தாய் சொல்லுகிறாள் அல்லாஹுடைய கட்டளையில் பெயரிட்டால் நீங்கள் எங்களை எங்களிடத்தில் விட்டுவிட்டு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் அந்த பெண்ணுடைய மார்பில் பால் குறித்த அந்த பெண்ணுடைய அரவணைப்பில் வளர்ந்த அந்த பெண்ணுடைய கையினால் சோறுகின்ற அந்த இஸ்மாயில் அலைகள் என்ன சொல்லுவார்கள் அன்றைக்கு எங்கள் உண்மை சொன்ன வார்த்தையை வார்த்தா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அண்ணா சொன்னதை செய்து விடுத்துள்ளுங்கிறது குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம் குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம் அவர்களை அந்த பெண்மணி அரண்மனையினுடைய கதவுகளை எல்லாம் மூடி பாவத்தின் பக்கமாக அழைத்தாள் பாவத்தின் பக்கமாக அழைத்தாள் யூசுப் அலஹி சலாத்து வசலாம் இப்பதான் மெச்சூர் இருக்கிறாங்க பருவமாகி அறிந்து இருக்கிறாங்க இந்த யூசுபுடைய அழகை கண்டு மதிமயங்கி விட்டால் யூசுபுடைய அழகை கண்டு அவள் அவள் அவளுக்கு என்று தெரியாமல் யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய பாதத்தின் பக்கமாக அழைக்கிறாள் இப்ப யூசுப் அலை சொன்னார்கள் நாம் யோசிக்க வேண்டும் இது யூசுப் அலஹிசலாம் சொன்ன வார்த்தை அல்ல இது யூசுப் அலகித்தலாம் அவர்களால் சொன்ன வார்த்தை அல்ல யூசுப் அலஹிசலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்றால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அதற்கு யூசுப் அலைஹிஸ்லாம் அவர்களுக்கு முன்கூட்டியே வாழ்ந்து காட்டப்பட்டிருக்கிறது அதைத்தான் நாம் ரிவாயத்து செய்கிறார்கள் அவருடைய மனைவியையும் மனைவியும் மூத்த மனைவியும் பங்களாவிலிருந்து மிஸ்ருக்கு போனாங்க மிஸ்ருக்கு போன சந்தர்ப்பத்தில் அந்த மிஸ்ரிலிருந்து கொடுங்கோல அரசன் இந்த யூசுப் அலை சலாஹுடைய பாப்பம்மா ஆய்வரை பாப்பம்மாவை இப்ராஹிம் அலை பற்றிய மனைவி யார் யூசுப் அலை காத்துக்கு பாப்பம்மா இந்த பெண்ணை ஒரு அறைக்குள்ள வைத்து கதவுகள் எல்லாம் ஓடிவிட்டு இன்றைக்கு நடக்கிற யூசுக்கு அன்றைக்கு நடந்தது யாருக்கு தெரியுமா யூசுப் அழகி சலாசோ சிலாமுடைய மாப்பம்மாவுக்கு அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டு அந்த அரசன் அந்த பெருங்கோளம் பாவி அரசன் இந்த இப்ராஹிம் அலைத்தாத்துடைய மனைவியை பாவத்தின் பக்கமாக அழைத்தார் பாவத்தின் பக்கமாக நாடினார் பாவத்தின் பக்கமாக இருக்கிறான் இந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னால் அல்லாஹிடத்தில் அந்த பெண்மணி என்ன சொன்னால் அல்லாஹிடத்தில் قال اللهم إن كنت آمنت بك وبرسولك وحكمت فرجي إلا على زوجي فلا تسلط علي الكافر இது புகாரினுடைய விவாயத்திற்கு புகாரினுடைய விவாயத்துக்கு அந்த பெண்மணி சொன்னால் யாருவா நான் உன்ன கொஞ்சம் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய ரசூலை கொஞ்சம் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு காலமும் என்னுடைய கனவை என்னுடைய கட்டை என்னுடைய கணவனுக்கு அல்லாமல் நான் யாருக்கும் இல்லை ஆபாக்கவில்லை இன்றைக்கு கொள்கையில் எந்த கையில இல்ல இதை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் யாருவா எனவே என்னை இந்த காவலின் பக்கம் சாத்தி விடாதே ان دعا کے چلتا ہو ہمارے اپنے کرے یوسف موتما ساڑے کو மிக வேகமாக சொல்லுகிறேன் இந்த நன்னாளில் இப்ராஹிம் அலை சலாசனுடைய தியாகங்களை பற்றி பேசக்கூடிய நாளில் நான் அன்பாக சொல்லுகிறேன் குழந்தைகளை எங்கள் வழியில் ஆக்கிக் கொள்வோம் நான் ஒரு வழியில் எங்களுக்குள் இன்னொரு வழியில் போக முடியாது இப்ராஹிம் அலை சலாம் காலத்துள்ளாவே கட்டினார்கள் அம்மா வாழ்ந்து சொல்கிறான் இப்ராஹிம் அலை மட்டும் கட்டல்ல இது நாங்க இப்ராஹிமுக்கு மட்டும் சொல்ல இல்லை கட்டுங்கோடு சொல்லி பாப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டினார்கள் وإذ يرفع إبراهيم قواعد من البيت وإسماعيل سبحان الله ومهدناها لسليمان وكلا آتيناه حكما وعلما தாவூதை பற்றியும் சுலைமானை பற்றியும் அலைஹிம் ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறார் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதரர்களே நான் ஒளியத்தை பார்க்கிறேன் எங்களுக்கு மத்தியில் ஏராளமான தாவாவுடைய அமைப்புகள் இருக்கிறது உங்க ஒவ்வொருத்தருடைய பணிக்கும் அல்லா மேலான கூறி தருவானார் எஹராஸ் என்ற ஆடையை அந்த பணிக்கு மேலும் அறிவிப்பார்கள் ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய பணியும் பாராட்டத்தக்கது ஒவ்வொருவருடைய பணியும் பாராட்டத்தக்கது அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அன்புக்குரிய சமூகத்தை அந்த உழைத்து பாராட்டப்பட வேண்டியது ஆனால் நான் ஒரு உடையத்தை பார்க்குகிறேன் நாங்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு பணி எங்களுடைய குழந்தைகளின் சொத்தாக மாறவில்லை நாங்கள் மாறவில்லை உலமாக்களுடைய குழந்தைகள் ஈனுக்கு வாய்ப்பாக வேண்டும் எது துணிய வயது நாளியா போய் தாய்களுடைய குழந்தைகள் தன்னுடைய தாவத்துக்கு வாய்ப்பாக மாற வேண்டும் தலைப்பத்துடையவர்களுடைய குழந்தைகள் தலைப்பத்துக்கு வாய்ப்பாக மாற வேண்டும் ஏகத்துவம் பேசக்கூடியவர்கள் الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا நாங்கள் எந்த பணியில் அந்த பணிக்கு அவர்கள் வாரிசாக ஆக வேண்டும் நாங்கள் எந்த பணியில் அந்த பணிக்கு அவர்கள் என்னுடைய அனந்தரக்காரர்களாக ஆக வேண்டும் எங்களுடைய உதவிகளுக்கும் சொத்துக்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய தூய்மையான இஸ்லாம் தூய்மையான கொள்கை தூய்மையான பணி தூய்மையான தாவல் தூய்மையான இல்மு தூய்மையான அனைத்து இருக்குமே அவர்கள் வாரிசுகளாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட வாரிசுகளை உருவாக்கிவிட்டு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக கடைசியாக விரைவாக வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க்கை என்பது எழுத்துக்களோ புத்தகங்களோ அல்ல வாழ்க்கை என்று வாழ்ந்து மாற்றப்பட வேண்டிய ஒன்று பெற்றோர்களே பெற்றோர்களே பாதுகாவலர்களே அரைவிக்கோட்டை பொறுப்பெடுப்பு செய்யக்கூடியவர்களே கண்ணியமிக்க உணவாக்களே எங்களுக்கு கீழுள்ளவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம் வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுடைய இளம் சிறார்களுக்கு வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கண்ணாடியாக ஒரு உள்ளுதாரணமாக ஆக்கிவிட்டு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா நாம் அனைவருக்கும் தந்தருவானாக வாசல் தாவானா அனைத்து